லாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமேலு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஆம்லா சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய நெல்லிக்காய் ஆறு தேங்காய் கால் மூடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு அல்லது மூன்று காரத்துக்கேற்ப உப்பு ருசிக்கேற்ப செய்முறை நம்ம வந்து பெரிய நெல்லிக்காயில் கொட்டையை நீக்கிட்டு அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் ஒரு பவுலில் தேங்காய் துருவி வைக்கலாம் இதில் உடச்சி எடுத்து வைக்கலாம் காஞ்ச மிளகா அந்த காம்பினிக்கிட்டு அது போட்டுவிடுவோம் கருவேப்பிலை க்ளீன் பண்ணி இதை எடுத்துப்போம் இது எல்லாமே மிக்சியில் ஒன்னா சீரகம் உப்பு நெல்லிக்காய் தேங்காய் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆம்லா சட்னி தயார் நீங்கள் ஸ்டவ்வை பயன்படுத்தாமையே சட்னி தயார் பண்ணிடலாம் இது டயட் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கும் இது நல்ல உணவு இது வந்து இட்லி தோசை லெமன் ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்